அப்படின்னு வச்சுக்கணும் ஏன்னா நந்தியம் பெருமான் என்றுமே இளையவர் தானே நீங்கள் அவங்கெல்லாம் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டா சொல்லுகாப்பியம் இந்த மழை குழங்கிறதுக்கு இளமையின் அர்த்தம் மழவும் குழவும் இளமை பொருளை சொல்லுவாப்பியம் சொல்லுவாப்பியம் என்ன உச்ச உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மழவும் குழவும் இளமை பொருளை குழன்னு வந்தா குழக்கன்றுன்னா இளமையான கன்று இருக்கான் இருந்த இளமையானது மழை குட ரெண்டு இளமையை குறிக்கும் தூக்கி போட்டோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பாருங்க எனவே உன்னை உனை உனை அல்லாது உறுதுணை மற்றறியேனே உன்னை தவிர எனக்கு யாருப்பா பொருந்திய உறுதுணைன்னா பொருந்திய துணை நெருங்கிய துணை வேற யாரு இருக்கா நீதான் இருக்க அங்க மழைங்கிறது இல்ல சேர்ந்திருக்கு விடையினா அது இளமையானது விடையாருன்னா விடை மீது வருகின்றவனி விடையை உடையவனாக பெருமானுக்கு மழை விடையாருக்கு வழிவழி அடிமை செய்ய அப்படிங்கிறாரு அங்கு விடையாயின் விடையை உடையவனாகிய பெருமானுக்கு என்று உரை கேட்டிருக்க பரவாயில்ல நல்லது இல்லை நல்லதுதான் <laughs> அதனால உனை எல்லாது உறுதுணை மற்ற அறியேனே அடுத்ததுதான் வேணும் உற்றாரை ஆண் வேண்டேன் தூக்கி வச்சு அப்பவே திருப்ப திருப்பெருந்துறையில என்னைக்கு ஆட்கொள்ளப்பட்டாரோ அன்னையிலிருந்து யாரும் இல்லை பெரியப்பா சித்தப்பா தாத்தா மாமா அதெல்லாம் ஒண்ணு உற்றாரையான் வேண்டேன் சுவாமிக்கு திருப்பெருந்துரை அல்லவானார் சிவசிவ யாரும் ஊரே யாவரும் கேள்வி ஊர் வேண்டேன் சுவாமி மாண்பிக அமைச்சரா இல்ல இருந்தது தினமலரணியும் இதுலயும் வந்து வந்திருக்கு மாண்புமிக பேசினாருன்னு போட்டது அதெல்லாம் இல்லப்பா பேர் வேண்டேன் எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா அது ஐயா நீங்க படிக்கும்போது உங்களுடைய கிளாஸ்மேட் எல்லாம் நாற்பது ஐம்பது பேர் நல்லா அருமையா படிப்பீங்களாம் இல்ல கற்றாரை ஆண் வேண்டேன் சுவாமி பீரிச்சிடி வரைக்கும் வந்திருக்குன்னு கேள்வி ரிசல்ட் வந்துட்டு தான்னாரு கற்பனவும் இனியமையும் கிச்சடி எல்லாம் வேணாம் போய் இனி இனி போதும்னாரு அமையும்னா போதும்னு அர்த்தம் அமையும்னா ஏற்படும் அர்த்தம் இல்ல சிவ சிவ படிச்சதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் திருவள்ளுவர் கூடாதுன்னாரு ஏன் யாதானும் நாடாமால் ஊடாமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாங்க யமன் வந்து அப்படி கூப்பிட்டா கூட ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருவாரு ஒரு திருக்குள் படிச்சுட்டு வரேன் ஒரு திருவாரம் படிச்சுட்டு வரேங்கணுமா சிவ சிவ அங்க நல்ல வேலை அமையுங்கிறது என்னன்னு கேட்டா போதும்னு அர்த்தம் இல்ல கற்பனவும் இனி அமையும் போதும் ஐயா முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வைக்கிறார் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் போதும் இனி போதும்பா எனக்கு வேண்டாம் அதனால இப்ப என்னதான் சாமி விரும்புது வேண்டாம் வேண்டாங்குது என்னாரு குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா திருக்குற்றாலத்தில் இருக்கின்ற பெருமானி உன் குறைகளற்கே குறையினா ஒளி பொருந்திய திருவடி ஏன்னா அந்த சிலம்பு அதனால ஆமா அந்த பாத சிலம்பொலி காட்டிய பாத சிலம்பொலி காட்டிய படிசும் அதுக்கு முன்ன என்ன அதான் வராது இனிமே உம் அது முன்னால வரல நாங்க இருக்கிறது திணறுது பாதச்சிலம்பொலி காட்டிய பரிசும் இருக்கா பாருங்க பாருங்க Thank you. அது பாண்டியன் இது வந்து ஊரை பத்தி வேற எங்கேயுமே வரல இந்த ஊரில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் இருந்தா பாருங்க திரு தன்னுடைய அவர் தோண்டிய ஊர்ல திருவாதூர் அதை பத்தி அவர் தன் தோண்டிய ஊரை இங்கதான் வந்திருக்கிற மாதிரி படுது இல்ல வேற எங்கேயா தான் பிடிக்கணும் இது வாதமும் அதுவும் தான் அதுவும் தான் பிறந்த எல்லாம் இல்லை இவர் போயிருக்கிறார் அதாவது இந்த பெருமானால் ஆட்கொள்ள பெற்ற பிறகு ஒரு தரம் போயிருக்க அப்ப பாத சிலம்போனி காட்டிய பரிசு என்னமோ ஆமா எனவே கற்பனவும் இனி அமை குற்றாலத்து அமைந்துரையும் கூத்தா உன் குறைகடற்கே கற்றாவின் கற்றாவின் படிச்ச பசுவன் அர்த்தம் இல்ல கன்று ஆவின் அர்த்தம் கன்று பிளஸ் ஆ கற்றா எதுகை நோய்க்கு வந்துட்டு அப்ப கன்று இந்த தாய்ப்பசு எப்படி இருக்கும் கண்ணு விட்டு மேலேயே கவனமா இருக்கும் அது போல கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனி என்ற அருமையான பாடல் இல்லைங்களா சிவம் மூன்று ஆனா பத்து பாட்டு இருக்கலாம் நமக்கு கிடைக்கல ஏழு பாட்டு ஏன்னா மூணு எல்லாம் பொதுவா ஒரு பத்துனா பத்து இருக்கணும்